திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திரு ஆலவாய் திருச்சிற்றம்பலம் காட்டு மாவதூரே தூரி போர்த்தொடல் நாட்டமோன்றோடை யாயுரை செய்வன வேட்டு வேள்வி செய் யாவமண் கையறை ஓட்டிவாது செய்ய திருவுள்ளமே மத்தையானையின் இருறி மூடிய அத்தனேயணி ஆலவாயாய் பொய்த்தவன் தவ விடத்தராம் சமன் சித் சித்தரை அழேக திருவுள்ளமே மண்ணகத்திலும் வானிலும் எங்குமாம் திண்ணக திரு ஆலவாயருள் பெண்ணக தேழே சாக்கிய பேய மண் தென்னர்கற்பழி கதிரு உள்ளமே ஓதியோதரியவமண்ணாதரை வாதில் வென்றழிக்க கதிருவுள்ளமே ஆதியே திரு ஆலவாயண்டலே நீதியாக நினைந்தருள் செய்திடே வையமார் புகழாயடியார் தொழோ சேகையார் தீரு ஆலவாயாய் செப்பாய் கையிலுண்டுழலும் சமன் கையறை பையவாது செய்ய திரு உள்ளமே நாறு சேர்வையில் தண்டலை மிண்டிய தேரலார்த்தீரே ஆலவாயாய் செப்பாய் வீரிலா தவ மோட்ட மண் வேடரை சீரிவாது செய்ய திரு உள்ளமே பண்டிடத்தவ தற்பையில் வார்த்தொழோ தொண்டரோ கெளியாய் ஆலவாய் அண்டனேயமண் கையறைவாதினில் செண்டடி துள்ளத திரு உள்ளமே ஏற்றவன் தன்முடி செரிக்கேனை தவிர்த்தாய் திரு ஆலவாய் பறக்குமான் பூடையாய மண்பாவரை கரக்கபாது செய்ய திரு உள்ளமே மாலும் நான் மூக்க நம்மறியா நெறி ஆலவாயுரையும் மண்ணலே பணி மேலை வீடுணரவற்றரை சாலவாது செய்ய திரு உள்ளமே கழிக்கரை படு மீன் கவர் வாரமண் அழிப்பறை அழிக்க திருவுள்ளமே தெழிக்கும் பூம்பூனல் சூழ்த்திரு ஆலவாய் மைந்த நே நல்கிடே செந்தனாமுரலும் திரு அளவாய் மைந்தனே என்று வல்லமணாசர சந்தமார்த்தமிழ் கேட்டமை ஞான சம்பந்தன் சோற்பகரும் பழி நீங்கவே சுவாமி சொக்கலிங்க பெருமான் அம்பாள் அங்கையர் கண்ணி திருச்சிற்றம்பலம்